الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين அன்புக்குரிய முசல்லின்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு முப்பத்தி ஆறாவது ஹதீஸுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்க போகின்றோம் நாம் கடைசி நேற்று பார்த்த முதல் பா பாகத்தின் கடைசி ஹதீஸின் பகுதி والله في عون العبد ما كان العبد في عون أخيه அல்லாஹ் அடியானுடைய உதவி செய்து கொண்டிருப்பான் எதுவரை அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவியாளனாக உதவி செய்யக்கூடியவனாக இருப்பானோ ஆக நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு முஸ்லிம் சகோதரர்களுக்கு நம்முடைய பிறந் நம்முடன் பிறந்த சகோதரர்களுக்கும் முஸ்லீம் என்ற இந்த சமுதாயத்திற்கும் நாம் எப்பொழுது வரை உதவி செய்து கொண்டிருப்போமோ ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டிருப்போமோ அதுவரை அல்லாஹுடைய உதவி உதவி செய்யக்கூடியவன் அந்த அடியானுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற விஷயங்களை பார்த்தோம் அதற்கு பிறகு இந்த ஹதீசுடைய இரண்டாவது பகுதி ஒமன் சலக தரீகன் எல் சமி சுஃபி அல்மன் சஹல் அல்லாஹு லஹூ பிஹி தரீகன் இரல் ஜன்னா எவன் ஒருவன் கல்வியை கற்பதற்காக முயற்சி செய்கின்றானோ அந்த பாதையை கடக்கின்றானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்துடைய பாதையை இலகுவாக்கி விடுகின்றான் அன்பு கூறுகளே இங்கு அல்லாஹு சாலா இங்கு நபி சொல்லா அலை செல்லம் மார்க்க கல்வி கற்பதற்கு இங்கு ஊக்குவிக்கின்றார்கள் மார்க்க கல்வியை குறிப்பாக மா கல்வியை கற்க வேண்டும் என்றது இங்கு ஷேக் உசேமின் ரஹிமா அல்லா அவர்கள் இரண்டு வழியில் மார்க்க விஷயத்தை இந்த ஹதீஸில் வரக்கூடிய எவன் ஒருவன் கல்வியை கற்பதற்காக அந்த பாதையை கடக்கின்றானோ என்ற இந்த வார்த்தைக்கு இரண்டு விளக்கங்கள் கூறுகின்றன ஒரு விஷயம் மனிதன் தானாகவே நடந்து சென்று எங்கு மார்க்க கல்வி கற்கப்படுகின்றதோ மதர்சாவுகளாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது உலமாக்களுடைய அவையாக இருக்கட்டும் அங்கு சென்று தானாகவே சென்று மார்க்க கல்வியை கற்கின்றானோ அவனும் இதில் அடங்குவான் அதே போல இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களும் இந்த குறிப்பாக இந்திய இங்கே வர முடியாத நபர்கள் இந்த ஆடியோவை கேட்டு அவர்கள் இந்த ஆடியோவை கேட்டு நான் மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவர்கள் தேடுகின்றார்களோ அல்லது புத்தகத்தில் புத்தகத்தை மார்க்க அறிஞர்களுடைய புத்தகத்தை கொண்டு படிக்கின்றார்களோ இப்படி என்று மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் இந்த விஷயத்தில் வருவார்கள் என்று ஸ்ரீ குசேமி ரஹமால்லா அவர்கள் விளக்கத்தில் கூறுகின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் யார் கல்வியை தேட வேண்டும் என்று மும்முரமாக இருக்கின்றார்களோ அவர் தன்னுடைய உறுப்புகள் தன்னுடைய உடலால் முயற்சி செய்தாலும் சரி அல்லது மற்ற வகையில் அவர் முயற்சி செய்தாலும் சரி அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நபருக்கு அந்த மக்களுக்கு சொர்க்கத்துடைய வழியை இலகுவாக்கி விடுவான் அன்புக்குருவே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன ஃபமன் ஜுஹ்சிஹின்னார் உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன அல்லாஹ் அதற்கு கூறுகின்றன நரகத்திலிருந்து யார் பாதுகாக்கப்பட்டானோ உதுகிலல் ஜன்ன சொர்க்கத்தில் புகச் செய்தானோ அவன் வெற்றியடைந்து விட்டான் ஆக நோக்கம் என்பது இங்கு சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய ஆசைகளை இச்சைகளை கனவுகளை எல்லாம் நாம் தவறான பாதையில் நாம் பெறக்கூடாது என்று என்ன செய்கின்றோம் தன் நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்கின்றோம் சொர்க்கத்திற்காக ஆக அல்லாஹ் இந்த பாதையில் கடக்கக்கூடியவர்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் என்னுடைய ரப்பை கல்வியுடன் அறிவோடு நான் வணங்க வேண்டும் இந்த மார்க்கத்தை கல்வியுடன் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதை இலகுவாக்கி விடுகின்றான் அதற்கு பிறகு அல்லாஹ் தலா இங்கு நபி சொல்லா அலிசன் கூறினாங்க உமஸ்தம அகோமுன் ஃபி பைத்தி முயூத்தில்லா يتلون كتاب الله ويتدارسون بينهم إلا نزلت عليهم السكينة وغشيت عليهم الرحمة وحفت عليهم الملائكة وحفت الملائكة وذكرهم الله في من عنده ومن بطأ به عمله لم يسرع به نسبه பிறகு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் கூறினார்கள் அல்லாஹுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசலில் எந்த ஒரு சமுதாயம் சேருகின்றதோ அவனுடைய வேதத்தை படிப்பதற்காகவும் கற்பதற்காகவும் கற்பிப்பதற்காகவும் சேருகின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு என்ன அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் கண்ணியம் என்ன அவர்கள் மீது அல்லாஹுடைய அமைதி நிலவும் அமைதி அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல இறை அருள் அவர்கள் மீன் சூழ்ந்து கொள்ளும் அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் வானவர்கள் அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் பிறகு வதக்கரஹமுல்லா ஃபீமன் ஐந்த எப்படி இங்கு பள்ளிவாசலில் அல்லாவை பற்றி நாம் நினைவு கூறுகின்றோமோ அல்லாவை நினைக்கின்றோமோ அவனுடைய மார்க்கத்தை படிக்கின்றோமோ அந் அவருடைய வேதத்தை நாம் படிக்கின்றோமோ முயற்சி செய்கின்றோமோ ஆக அல்லாவை பற்றியே நாம் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை பற்றி அவரிடம் இருக்கக்கூடிய கூட்டல் அவனிடம் இருக்கக்கூடிய சூழ்ந்து அவனை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வானவர்களுடைய கூட்டத்தில் அங்கு இங்கு யார் அல்லாவை பற்றி நினைக்கின்றார்களோ அவருடைய பெயரை அங்கு குறிப்பிடுவான் இன்னாருடைய மகன் இன்னார் என்னை நினைத்தான் இன்னாருடைய மகன் இன்னார் என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய வேதத்தை படிப்பதற்காக அவன் என்னுடைய பள்ளிவாசலில் அவன் வந்தான் என்று அல்லாஹ் அவனுடைய நிலைமையை வானவர்களுக்கு அவன் கூறுவான் சுஹான் அல்லா குருகளே இந்த ஹரீஸுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் அல்லாஹு நபி சொல்லா அலிஸ்லாம் கூறுகின்றார்கள் அல்லாவுக்கு ஒரு அல்லாஹு தாலாவுக்கு வானவர்கள் இருக்கின்றார்கள் அந்த வானவர்கள் ஒரு சாராருடைய வேலை என்ன அவருடைய பணி என்ன அல்லாவை நினைக்கக்கூடிய மஜ்லிஸை தேடி வருவார்கள் பள்ளி வாசல்களில் அல்லது மதரசாக்களிலும் அல்லாவை பற்றி நினைக்கக்கூடிய அல்லாவை பற்றி படித்து வைக்கக்கூடிய கற்பிக்கக்கூடிய இப்படிப்பட்ட அவை அவைகளில் வருவார்கள் வந்து உட்காருவார்கள் அங்கு அமர்ந்த பிறகு மக்கள் என்ன கேட்கின்றார்கள் அனைத்து விஷயத்தையும் கேட்டுவிட்டு மேலே செல்லும் பொழுது அல்லாஹ் அனைத்து விஷயம் அறியக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய இதயங்கள் ஏற்படக்கூடிய சலசலப்பையும் அல்லது எண்ணத்தையும் அறியக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தால ஆனவர்களிடம் கேட்பான் என்னுடைய எங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள் அவர்கள் கூறுவார்கள் யாவ்லா ஒரு மஜிலிஸ் ஒரு அமர்வில் இருந்து வந்தோம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் அல்லாஹ் உன்னை நினைத்து கொண்டிருந்தார்கள் உன்னை சஸ்மி செய்து கொண்டிருந்தார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் கேட்பான் ஹல் ரவுனி என்ன என்னை பார்த்தார்களா என்னை பார்த்தார்களா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கு வானவர்கள் கூறுவார்கள் மா ரவுகையா யா ரப்பி மாறாவோ யா அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லை கேஃப இத்ரவுனி என்னை பார்க்காமலே என்னை புகழ்கின்றார்கள் என்னை தூய்மைப்படுத்துகின்றார்கள் மகிமைப்படுத்துகின்றார்கள் என்னை பார்த்துவிட்டால் அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அதற்கு வானவர் கூறுவார்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் உன்னை புகழ்வார்கள் உன்னை தூய்மைப்படுத்துவார்கள் என்று கூறும் சரி என்ன கேட்கின்றார்கள் என்னிடம் அல்லாஹ் அங்கு கேட்பார் கேள்வி என்ன என்னிடம் கேட்கின்றார்கள் வானவர்கள் கூறுவார்கள் உன்னிடம் சொர்க்கத்தை பற்றி கேட்கின்றார்கள் சொர்க்கம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் சரி இந்த சொர்க்கத்தை பார்த்தார்கள் இல்லை அரம்பி அவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவில்லை அந்த சொர்க்கமும் அதில் இருக்கக்கூடிய அருக்குடையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளும் வசதிகளையும் பார்த்து விட்டால் அவர்களுடைய தேட்டம் அவர்களுடைய ஆசை எவ்வளவு இருக்கும் என்று கேட்கும் பொழுது வானவர்கள் கூறுவார்கள் இன்னும் அதிகமாக அவர்கள் கேட்பார்கள் அதை அடைய வேண்டும் என்று நோக்கத்தை முழுமையாக அவர்கள் குறி குறிக்கோளாக வைத்துக் கொள்வார்கள் சரி எந்த ஒரு விஷயத்தை கொண்டு என்னுடைய பாதுகாவல் தேடுகின்றார்கள் நரகத்திலிருந்து நரக நெருப்பிலும் நரகத்துடைய வேதனையிலிருந்து என் உன்னுடைய பாதுகாவல் தேடுகின்றார்கள் என்று கேட்பார்கள் என்ன அந்த நரக நெருப்பு அதனுடைய வேதனை அதனுடைய ஜுவாலைகள் அதனுடைய உஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்தார்களா இல்லை அவர்கள் பார்க்கவில்லை என்றே என்று கூறுவார்கள் எப்படி அவர்கள் இதை பார்த்துவிட்டால் அவருடைய நிலைமை எப்படி ஆகும் அதற்கு அல்லாஹ் அந்த வானவர்கள் கூறுவார்கள் இன்னும் அதிகமாக உன்னிடம் அந்த அதற்காக பாதுகாப்பு தேடுவார்கள் அதை விட்டு விலக வேண்டும் அதை விட்டு விரண்டு ஓட வேண்டும் என்று முயற்சிகளை அவர்கள் செய்வார்கள் அதற்கு கடைசியாக அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய வார்த்தை சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் தாலா கூறுவான் வானவர்களே நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் வானவர்களை நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் இவர்கள் கேட்ட அனைத்தையும் நான் கொடுத்து விட்டேன் மற்றும் இவர்கள் அனைவரையும் நான் மன்னித்து விட்டேன் அதற்கு ஒரு வானவர் கூறுவார் அந்த நேரத்தில் இரட்சகனே இந்த கூட்டத்தில் ஒருவர் இந்த சார் இந்த சப அவையில் ஒருவர் எந்த ஒரு நோக்கமின்றி இதற்காக வரலை சும்மா அந்த கட பக்கத்தில் கடந்தார் அவருக்கு உட்கார்ந்து விட்டார் என்று சொல்லும் பொழுது சுஹான் அல்லா வான் அல்லாஹு தாலா கூறுவான் فإنه لا فإن أنا غفرت له فإن الجليس لا يشفى جليسه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم இந்த அமர்வில் உட்காரக்கூடியவர் யாரும் கை சேதமின்றி கை வெறும் கையாக செய்ய செல்லமற்ற அவர்களையும் நான் மன்னித்து விட்டேன் இதையும் நீங்கள் சாட்சியாக இருங்கள் சுப்ஹான் அல்லா நாம் பள்ளிவாசலுக்கு வருகின்றோம் தொழுகையை தொழுகின்றோம் தொழுகையில் அல்லாவை பற்றி தான் நாம் நிற்கின்றோம் பிறகு மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம் இதை அனைத்துமே அல்லாவை பற்றி தான் அறிந்து கொள்கின்றோம் எதுவரை நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமோ அல்லது எதுவரை நாம் அல்லாவுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாவுடைய அவருடைய தன்மைகளை பற்றியும் நாம் செவிப்படுத்தி கொண்டிருப்போமோ கேட்டுக்கொண்டிருப்போமோ படித்து கொண்டிருப்போமோ சொல் கூறி கொண்டிருப்போமோ மக்களுக்கு எத்தி வைத்து கொண்டிருப்போமோ அது முழுமையாக அந்த நேரத்தில் எல்லா சிறப்புகள் சொல்லப்பட்டது இருக்கும் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் ஏழு வானங்களுக்கு மேல் ஆட்சியில் நிலைந்த நிலைமையில் அவன் இருந்த நிலைமையில் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் ஆக நாம் அந்த சிறப்புகளை நாம் அறிந்தவனாக சிறப்புகளை இந்த உணர்ந்த நிலைமையில் நாம் இந்த மார்க்கு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு நாம் வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனை அல்லது வரக்கூடிய சமுதாயத்திற்கு வரக்கூடிய பிரச்சனையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன நம்முடைய தொடர்பு பள்ளிவாசலிலிருந்து முழுமையாக துண்டித்து விட்டோம் நாம் அறியாமையிலோ அல்லது அறிந்தோ நாம் துண்டித்து கொண்டோம் பள்ளிவாசல்களில் என்ன ஆகிவிட்டது வந்து அந்த பத்து நிமிஷம் தொழுதுட்டு கிளம்புறதோ இவ்வளோ சிரமமாக நம்ம நம்முடைய நிலைமை இருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய தொடர்புகள் அவ்வளோ இல்லை நபிசல்லா சொன்ன காலத்தில் எல்லா விஷயமும் தான் நடக்கும் அது ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தது ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தது ஆக நாம் இன்னும் எனக்கு குறிப்பாக எனக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளோ முடியும் நம்முடைய தொடர்புகளை பள்ளிவாசல் கூட ஆக்கி கொள்ள வேண்டும் பள்ளிவாசல்களுடைய தொடர்பு கொள்வது சுஹான் அல்லா அல்லாஹுடைய தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆக நாம் இதை முயற்சி செய்ய வேண்டும் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை நபி சொல்லா அலிசன் கூறினாங்க ஒமன் பப்பா அபிஹி அமலு லம் யூஸ்ரி அபிஹி நசவு யாருடைய அமல் யாருடைய ஐவாதத்து அவனை பின் தங்கி வைத்து விட்டதோ அவனை பின் தள்ளி விட்டு விட்டதோ அவனுடைய பரம்பரை அவனுடைய அவனுடைய சந்ததிகள் நான் பெரிய பரம்பரை நான் உயர்ந்த பரம்பரை என்று சொல்லக்கூடியவன் அவன் முன்னே செல்ல மாட்டான் யாருடைய அமல் அவனை பின்னே வைத்து விட்டதோ அவனுடைய பரம்பரை அவனுடைய கோத்திரம் அவனுக்கு முன்னே செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லா ஆக ஒவ்வொருவருடைய கடைசி கட்டம் அவன் செய்யக்கூடிய அமல்களின் அடிப்படையில் இருக்கின்றது நல்ல அமல்களை அவன் செய்தான் என்றால் உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த பதவி உயர்ந்த பரம்பரையாக இருந்த அவனுக்கு அல்லாவுக்கால அந்த அமலை கொண்டு அவனுக்கு முன்னே செய்வான் அவனுடைய எவ்வளவு அவன் எவ்வளோ பெரிய பரம்பராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கோத்திரத்திலாக இருக்கட்டும் அவனுக்கு அவனுடைய அமல் சரியாக இல்லை என்றால் எந்த ஒரு உதவியும் ஆக முடியாது அபுலஹபுடைய நிலைமை என்ன அவன் குரேஷி பரம்பரை சார்ந்தவன் நபிகள் நாயகம் சொல்லா இஸ்லமுடைய பரம்பரையில் இருந்தவன் ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை அல்லாஹ் அவனை சபித்த நிலைமையில் அவனுடைய நிலைமையை அல்லாஹால தப்பத் எத அபி லஹபியும் ஒத்தப் என்ற அந்த சூறாவை இறக்கிவிட்டான் ஆக அன்புக்குறுகளே நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் நம்மை முன்னே கொண்டு செல்லும் நாம் நான் இந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவன் நான் அந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவன் என்று சொல்வதால் அல்லது அந்த பரம்பரை நமக்கு எந்த ஒரு உதவி செய்யாது யோம யஃபிருல் மர்ஹூமின் அஹி வ மிஹி வ அபி வ சாஹிபதி உபதி மறுமை நாள் அந்த தீர்ப்பு நாளில் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்த பார்த்து விரண்டு ஓடுவார்கள் யாரை நாம் பரம்பரையாக குடும்பத்தாக நாம் நினைத்து கொண்டிருந்தோமோ யார் நமக்கு உதவியாக இருப்பாங்க என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமோ அவர்களே மறுமை நாளில் நம்மை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் ஆக நம்முடைய அமல் நம்மை பாதுகாக்கும் நம்முடைய அமல் நம்மை முன் செல்ல வைக்கும் நம்முடைய அமல்கள் தான் அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடியதாக இருக்கும் அந்த அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து சொர்க்கத்தில் செல்லக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் சொர்க்கத்துடைய சொர்க்கவாசிகளாக ஆகும் அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் இதை உணர்ந்து இதை படித்து நம்முடைய தொடர்புகள் எப்பொழுதும் இந்த மார்க்கத்தில் வைக்கக்கூடிய வைப்பானாக மற்றும் நம்முடைய தொடர்புகள் எப்பொழுதும் பள்ளிவாசலுடைய தொடர்பு பள்ளிவாசல் கூட தொடர்பை நாம் அல்லாஹ் தலா நம்மை ஏற்படுத்துவானாக நாம் அதிகமாக நல்ல அமல்களையும் நற்காரியங்களையும் செய்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து சொர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கட்டும் சுஹானுக்கல்லாம் விஹம்திக்க ஷதல்லா இல்லாஹில்லன் தஸ்தபிருக்கா வாத்தூபு இலை